திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருமறை காடு பிற்சேர்க்கை திருச்சிற்றம்பலம் விடைத்தவர் புறங்கள் மூன்றும் விரிசலை முனிய வாங்கி படைத்தொழில் புரிந்து நின்ற பரமனே பரமயோகி கடைத்தலை புகுந்து நின்றோம் கலிமறை காடமர்ந்தீர் அடைத்திடும் கதவு தன்னை அப்படித்தாளினாலே முடைத்தலை பலி கொள்வானே முக்கடானக்கமூர்த்தி மடைத்தலை கமலம் ஓங்கும் வயல் மறை காடமர்ந்தாய் அடைத்திடும் கதவை என்றிங்கடியனேன் சொல்லவல்லே அடைத்தனை தேவி தன்னோடெம்மையாளுக குமாரே கொங்கண மலர்கள் மேவு குளிர்பொழில் இமயப்பவை பங்கணா உருவினாலே பருமணி உமிழும் வெம்மை செங்கணாரவம் பூண்ட திகழ்மறை காடமர்ந்தாய் அங்கணாயிது வன்றோதான் எம்மையாளுக குமாரே இருளிடைமிடற்றினானே எழில்மறை பொருள்கள் எல்லாம் தேருள்பட முனிவர் கீந்த திகழ் மறை காடமர்ந்தாய் மருளுடை மனத்தனேனும் வந்தடி பணிந்து நின்றே கருளது புரிவதன்றோ எம்மையாளுகுமாரே பெருத்தகை வேழந்தன்னை பிளிரிட உரி செய்தானே மருத்திகள் பொழில்கள் சூழ்ந்த மாமரை காடமர்ந்தாய் கருத்தில நேனும் நின்றன் கழலடி பணிந்து நின்றேன் அருத்தியை அறிவதன்றோ எம்மையாளுக குமாரே செப்பமர் கொங்கை மாதர் செறிவளை கொள்ளும் தேசோடு ஒப்பமர் பலி கொள்வானே ஒளிமறை காடமர்ந்தாய் அப்பமர் சடையினானே அடியனேன் பணியூகந்த அப்பனே அளவீர் ஜோதி குமாரே மதி மதித்துன்றும் இதழி மத்தம் மன்னிய சென்னியானே கதியொன்றுமேற்றினானே களிமறை காடமர்ந்தாய் விதியொன்று பாவின் மாலை கேட்டருள்வியக்கும் தன்மை இதுவன்றோ உலகின் நம்பி எம்மையாளுக குமாரே நீஷனாம் அரக்கன் தின்தோள் நெறிதர விரலாலூன்றும் தேசனே ஞானமூர்த்தி திருமறை காடமர்ந்தாய் ஆசையை அறுக்க உய்ந்தே கவலடி பரவமையே ஈசனார்காளதானான் என்பதை அறிவித்தாயே மைத்திகள் உருவினானும் மலரவன் மெய்மை எய்துமாறிய மாட்டார் எழில்மறை காடமர்ந்தாய் பொய்தனை இன்றி நின்னை போற்றினார் கருளை சேர செய்தனை எனக்கு நீயின் அருளிய திறத்தினாலே மண்டல தமணர் பொய்யோ தேரர்கள் மொழியும் மாற கண்டனை அகழ என்றும் கலிமறை காடமர்ந்தாய் தண்டியை தானா வைத்தான் என்னுமத்தன்மையானே என் திசை கரிய வைத்தாய் இக்கதவடை பீத்தன்றே மதமுடை களிறு செற்ற மாமறை காட்டுள்ளானை கதவடை திறமும் செப்பி கடிபொழிற்காழிவேந்தன் தகவுடை புகழின் மிக்க தமிழ்கெழு விரகன் சொன்ன பதமுடை பத்தும் வல்லார் பரமனு கடியர்தாமே சுவாமி மறைக்காட்டு மணாளர் அம்பாள் யாழை பழித்த மொழியாள் திருச்சிற்றம்பலம்